பாடம் ஐந்து இறைவனின் கண்காணிப்பு அல்லாஹ் கூறுகின்றான் நீர் நிற்பவராக அவன் உண்மை பார்க்கின்றான் மேலும் சஜிதா செய்வோரில் நீர் இணைந்திருப்பதையும் பார்க்கின்றான் இருபத்தி ஆறாவது அத்தியாயம் இருநூற்றி பதினெட்டு இருநூற்றி பத்தொன்பதாவது வசனங்கள் மற்றொரு இடத்தில் அல்லாஹ் கூறுகின்றான் நீங்கள் எங்கிருந்தாலும் உங்களுடன் தான் அவன் உள்ளான் ஐம்பத்தி ஏழாவது அத்தியாயம் நான்காவது வசனம் மற்றொரு இடத்தில் அல்லாஹ் கூறுகின்றான் நிச்சயமாக அல்லாஹுவிடம் பூமியில் உள்ளவையோ வானத்தில் உள்ளவையோ மறைந்துவிட முடியாது மூன்றாவது அத்தியாயம் ஐந்தாவது வசனம் மற்றொரு இடத்தில் அல்லாஹ் கூறுகின்றான் நிச்சயமாகவும் இறைவன் கண்காணித்தவனாக இருக்கின்றான் எண்பத்தி ஒன்பதாவது அத்தியாயம் பதினான்காவது வசனம் மற்றொரு இடத்தில் அல்லாஹ் கூறுகின்றான் கண்களின் மோசடித்தனத்தையும் உள்ளங்கள் மறைப்பவற்றையும் அவன் அறிவான் நாற்பதாவது அத்தியாயம் பத்தொன்பதாவது வசனம்